திரு விற்குடி வீரட்டம் சுவாமி திரு வீரட்டநாதர் திருவடி போற்றி தேவி திரு ஏலவார் குடலி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் இருநூற்றி இருபத்தி ஆறாவது திருப்பதிகம் இது திருச்சி தம்பரம் படிகுள் மேனேயற்பான மது ஆர்ந்த படிகுள் நதியினர் பானமாமதியினர் நதியினர் மதுகார்ந்த மதுகார்ந்த மதுகார்ந்த கடிகொள் கொன்றயம் கடிகொள் கொன்றயம் தடையினர் கொடியினர் புனைவார்களார்ப்ப கடிகொள் கொந்தயம் கடையினர் கொடியினர் உடைபுலி அதழார்ப உடைபுலி அதழார்ப உடைபுலி அதழார்ப விடையது ஏறும் எம்மா அமர்ந்தினிதுரை விற்குடி வீரட்டம் விடையது ஏர் எம்மான் அமர்ந்தி நீதுரை விற்குடி வீரட்டம் விற்குடி வீரட்டம் விற்குடி வீரட்டம் அடியராகி நின்று ஏத்தவன் அடையவே அருவினை அடையவே அருவினை அடையவே களங்கொள் கொன்றையும் கதிர்விரி மதியமும் கடி கமிழ் சடைக்கு ஏற்றி கொன்றையும் மதியமும் சடைக்கு ஏற்றி உளங்குள் பத்தர்பாலருடைய பெருமையர் பொறு கறி உரி போர்த்து பொறு கறி உரி போர்த்து விளங்கும் மேனியர் எம்பெருமான் உறைவிற்குடி வீரட்டம் விற்குடி வீரட்டம் வளங்கொள் மாமலரால் நிறைந்து ஏற்றுவார் வருத்தமது அறியாரே விற்குடி வீரட்டம் வளங்கொள் மாமலரால் நினைந்து ஏத்துவார் வருத்தமது அறியாரே கரிய கண்டத்தரு கரிய கண்டத்தரு வெளிய வெண்பொடி அணி வெண்பொடி அணிமார்பினர் பலங்கையில் எரியரு குன்றடை இடம்பெற காட்டகத்து ஆடிய வேடத்தரு விரியும் மாமலர் பொய்கை சூழ் மதுமலி விற்குடி வீரட்டம் விற்குடி வீரட்டம் பிரிவிலாதவர் பெருந்தவத்தோர் என பேணுவர் உலகத்தே விற்குடி வீரட்டம் பிரிவிலாதவர் பெருந்தவத்தோர் என பேணுவர் உலகத்தே பூதம் சேர்ந்து இசை பாடலர் ஆடலர் பொலிதர நலம் ஆர்ந்த நன பாதம் சேர் இணைச் சிலம்பினர் கலம்பெரு கடல் எடுவிடம் உண்டார் நன ததறின் வேதம் ஓதியனா உடையான் இடம் வேதம் ஓதியனா உடையான் இடம் விற்குடி வீரட்டம் விற்குடி வீரட்டம் சேரும் நெஞ்சினர்க்கு அல்லது உண்டோ பிணி தீவினை கெடுமாறே விற்குடி வீரட்டம் சேரும் நெஞ்சினர்க்கு அல்லது உண்டோ பிணி தீவினை கெடுமாறு நர கடிய எத்தின கனல் அன்னமேனிய அனல் அழ ஊர் மூன்றும் கடிய எத்தின கனல் அன்னமேனிய அனல் எழ ஊர் மூன்றும் அனல் எழ மால்வரை கால் வளைத்த கிடிய மால்வரை கால் வளைத்தான் தனது அடியவர் மேல் உள்ள கிடிய மால்வரை கால் வளைத்தான் தனது அடியவர் மேல் உள்ள பெடிய வல்வினை வீட்டு விற்பான் உடை விற்ப படியது ஆகவே பரவில் படியது ஆகவே பரவினில் பரவினால் பற்றரும் அருநோயே விற்குடி வீணட்டம் படியது ஆகவே பரவுமில் பரவினால் பற்றரும் பெண் ஓர் கூறினர் பெருமையர் சிறுமறி மெய்யார்ந்த அண்ணல் அன்பு செய்வார்க்கு எளியவர் அன்பு செய்வார்க்கு எளியவர் அறியவர் அல்லார்க்கு விண்ணிலார் பொழில் மல்கிய மலர்விழி விற்குடி மலர்விரி விற்குடி வீரட்டம் விண்ணிலார் பொழில் மல்கிய மலர்விரி விற்குடி வீரட்டம் எண்ணிலாவிய சிந்தையினார் தமக்கு இடர்கள் வந்து அடையாவே விற்குடி வீரட்டம் எண்ணிலாவிய சிந்தையினார் தமக்கு இடர்கள் வந்து அடையாவே தத ஆன இடங்குள் மா கடல் இலங்கையர்கோன் தன்னை இகல் அழிதர ஊன்று திடங்குள் மால்வரையான் உரையார் தரு பொருளினன் இருளார்ந்த விடங்குள் மாமிடர் உடையவன் உரைபதி விற்குடி வீரட்டம் மால்வரையான் உரைபதி விற்குடி வீரட்டம் தொடங்குமாறு இசை பாடி நின்றார் பிக்குடி வீரட்டம் தொடங்குமாறு இசை பாடிந்தார் தம்மை துன்பம் நோயடையவே பிக்குடி வீரட்டம் தொடங்குமாறு இசை பாடி நின்றார் தம்மை துன்பம் நோய் அடையாவே அடையவே ஹர செங்கண்மானோடு நான்முகன் தேடியும் திருவடி அறியாமை ஆ செங்கண் மாலோடு முகம் தேடியும் திருவடி அறியாமை எங்கும் ஆறறியாகிய இறைவனை எரியாகிய இறைவனை அரை புனல் முடியார்ந்த வெங்கண்மால் வரை கரி உரி உகந்தவன் வெங்கண்மால் வரை கரி உரி உகந்தவன் கரி உரி உகந்தவன் விற்குடி வீரட்டம் விற்குடி வீரட்டம் தங்கையால் தொழுது எத்தவல்லார் அவர் தவம் மல்கும் குணத்தாரே நன விற்குடி வீரட்டம் தங்கையால் தொழுது அவர் அவர் தவம் மல்கு குணத்தாரே பிண்டமுண்டு உடல்வார்களும் பிரி துவரடையர் அவர் வார்த்தை பிண்டம் உண்டு உடல்வார்களும் பிரிதுவரடையர் அவர் வார்த்தை பண்டும் இன்றும் ஓர் பொருள் என கருதன்மின் பரிவுருவீர் கேள்வின் விண்டமாமலச்சடையவன் மாமலச்சடையவன் இடம் எண்ணில் விற்குடி வீரட்டம் சடையவன் இடம் விற்குடி வீரட்டம் கண்டு கொண்டு அடி காதல் செய்வர் அவர் கருத்துங்குளத்தாரே ஆன விற்குடி வீரட்டம் அடியராகி நின்று ஏத்த வல்லார் தம்மை அறிவினை அடையாமே விற்குடி வீரட்டம் வணங்குள் மாமலரால் நினைந்து ஏத்துவார் வருத்தமது அறியாரே விற்குடி வீரட்டம் பிரிவிலாதவர் பெருந்தவத்தோர் என பேணுவர் உலகத்தே விற்குடி வீரட்டம் சேரும் நெஞ்சினற்கு அல்லது உண்டோ பிணி தீவினை கெடுமாறே விற்குடி வீரட்டம் படியது ஆகவே பரவுமின் பரவினால் பற்றரும் அருணோயே விற்குடி வீரட்டம் எண்ணிலாவிய சிந்தையினார் நமக்கு இடர்கள் வந்து அடையாமே விற்குடி வீரட்டம் தொடங்கு மாறி என்றார் தம்மை துன்பம் நோயடையாவே விற்குடி வீரட்டம் தங்கையால் தொழுது ஏத்தவல்லாதவர் தவம் மல்கு குணத்தாரே விற்குடி வீரட்டம் கண்டு கொண்டு அடி காதல் செய்வார் அவர் கருத்துறும் குணத்தாரே கருத்துறும் குணத்தாரே விலங்கலே சிலை இடம் என உடையவன் விற்கூடி வீரட்ட விலங்கலே சிலை இடம் என உடையவன் விற்கூடி வீரட்டத்து பெருமான் தன்னை எழில் திகழ் கடல் பேணி இலங்கு சோதியை எம்பெருமான் தன்னை எழில் திகழ் கடல் பேணி நலங்குள் வாழ்பொடி காடியுள் ஞான தம்பந்தன் நத்தமிழ் மாலை நலங்குள் வாழ்பொடி காழியுள் ஞான தம்பந்தன் நத்தமிழ் மாலை நலங்குள் வாழ்பொழில் பாழியுள் ஞானதம் வந்தன் நற்றமிழ் மாலை பலங்கோடே இசை மொழியுமின் மொழிந்தக்கால் மற்றது வரமானே பலங்கோடே இசை மொழியுமின் மொழிந்தக்கால் மற்றது வரமானே மற்றது வரங்காமே